الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء أو كما قال عليه الصلاة والسلام முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட பெருமான ரசூலி கரீம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாம் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய பள்ளி வாயிலே காப்புடைய நீயத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாரா இவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளைத்திருக்கிறானோ அவைகளை என்னுடைய வாழ்க்கை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் இவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறே தவிர்ந்து கொள்ளுமாறே தடை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறே தவிர்ந்து இருக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரபுல் இசத் அல்லாஹ் இந்த அடியானின் மீது கொண்ட அன்பு இறக்கத்தின் காரணமாக இந்த அரியான் கேட்காமலே எங்களுக்கு கோடிக்கணக்கான நியமத்துகளை ரபுல் அல்லா தந்திருக்கிறான் குரானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஞாபகத்துகளை உங்களால் மட்டிட்டு கூட பார்க்க முடியாது கண்ணியமானவர்களே அப்படியான என்ன முடியாத மட்டிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரபுல் இசத் தந்திருக்கக்கூடிய இந்த ஞாபகங்களில் அல்லாஹ் எமக்கு தந்தவைதான் எங்களுடைய சொத்தாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் அது எப்படிப்பட்ட அளவாக இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் இதுவும் பிரபுல் இசத் எங்களுக்கு தந்தவைதான் கண்ணியமானவர்களே இதனை அடைவதற்கு பெற்றுக் கொள்வதற்கு ரபுல் அல்லா எங்களுக்கு உதவியாக வியாபாரங்களையும் தொழில்களையும் ரபுல் அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறார் கண்ணியமானவர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும் உடுக்க வேண்டும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதர தேவைகள் தன்னுடையதாக இருக்கலாம் குடும்பத்தினுடையதாக இருக்கலாம் மனைவி மக்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்கெந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ இதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில் அவசியமாக இருக்கிறது அவன் வியாபாரம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணத்தின் மூலம் அவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹு இதைத்தான் விரும்புகிறார் அதனால் தான் வியாபாரம் செய்வது தொழில் செய்வதை ரபுல் இசத் அல்லாஹ் விவாதத்தாக இருக்கிறார் இதற்கும் நன்மை இருக்கிறது இதற்கும் பெரும் பெரும் அந்தஸ்துகள் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே ஒரு மனிதன் உழைத்து சாப்பிடுவது அது அவன் அவனுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அது பாதுகாக்கிறது கண்ணியமானவர்களே யாசகம் கேட்பது இதே போன்று பிச்சை கேட்பது இதனை அல்லாஹால விரும்புவதில்லை எந்த அளவுக்குண்டா நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லலாம் வலை செல்லம் நாளைய தியாபத்துடைய நாளையிலே பிச்சை கேட்கக்கூடியவர்கள் யாசாம் கேட்கக்கூடியவர்கள் மிஸ்கீன்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா முகத்திலே சதை இல்லாத நிலைமையில் அவர்கள் நாளை கிராமத்திலே வருவார்கள் என்பதை அதற்கு ரசூல்லா சதல்லா அலைவர் எங்களுக்கு எங்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் கணிப்புக்குரிய மேலான பெரியார்களே சோர்களே அல்லாஹ் எதை விரும்புகிறான் தெரியுமா அதையும் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் விரும்புகிறான் ஹலாலான முறையில் தன்னுடைய சம்பாத்தியத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்கிறானே இப்படியான மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த உலகத்திலே அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை அல்லாவுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் இருந்தாலும் அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது அவர்களும் திருமணம் முடித்திருந்தார்கள் அவர்களுக்கும் தேவைகள் இருந்தது என்ற அடிப்படையில் வந்த நபிமார்கள் கூட இந்த உலகத்தில் சும்மா இருக்கவில்லை அவர்கள் கூட வியாபாரங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தொடக்கம் அவர்கள் வரை என்னென்ன நபிமார்கள் உலகத்துக்கு எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்களோ அனைத்து நபிமார்களும் உழைத்திருக்கிறார்கள் ஆதம் அலஹி ஒரு விவசாயியாக இருந்திருக்கிறார்கள் அலை ஒரு இருந்திருக்கிறார்கள் இப்படியாக இந்த வந்தவர்கள் யாரும் சும்மா இருக்கவில்லை மூசா அலை ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஹஸ் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஹஸ் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் ஒரு ஒரு வியாபாரியாக இந்த உலகத்திலே அவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நண்பார்கள் கூட அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு மனிதன் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த உணவு வேற எதுவும் இருக்க முடியாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே வியாபாரம் செய்யக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ வியாபாரம் செய்யுங்கள் நீங்கள் உழைப்பு செய்யுங்கள் என்று எந்த அளவுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு வலியுறுத்திருக்கிறதோ இதே போன்று கண்ணியமானவர்களே அந்த வியாபாரங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் அந்த வியாபாரங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் உழைக்கக்கூடியவர்கள் அவருடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அது ஹலாலாக அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் வியாபாரம் எப்படி செய்யக்கூடாது எப்படிப்பட்ட முறையில் அவன் செய்தால் அது ஹராமாக மாறிவிடும் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளவனாக மாறிவிடுவான் அல்லாவுடைய அதாவை இறக்கும் என்பதையும் எங்களுக்கு அல்லாவும் அவனுடைய ரசூலும் தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு ஆணிலே சொல்லக்கூடிய சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினை முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நிகழ்வுகள் பின்னால் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு முன் உதாரணம் எங்களுக்கு ஒரு படிப்பினை ஏன் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய நட்புக்கு அடிப்பணிய வேண்டிய ஒரு ஒரு கட்டாய கடமைக்கு அவன் அவன் ஆளாக்கப்படுகின்றான் பணத்துக்காக வேண்டி சொத்துக்காக வேண்டி தன்னுடைய அவன் அல்லாவை மறந்து ஆகிராவை மறந்து மறந்து சைத்தானுடைய அந்த வலையில் சிக்கி பாவத்துக்கும் அல்லாவுடைய வெறுப்புக்கும் உள்ளாகக்கூடியவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் இதனால் கண்ணியமானவர்களே வியாபாரம் செய்வது எப்படி என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது அந்த வியாபாரத்தில் எது கலக்கக்கூடாது எப்படிப்பட்ட வியாபாரமாக இருக்க வேண்டும் தொழில எங்கெங்க கலக்கக்கூடாது பொய் கலக்கக்கூடாது பதுக்கல் கலக்கக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொய் சத்தியம் செய்யக்கூடாது இதே போன்று ஒத்தியோடு அவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களை கலவு கூடாது இப்படியாக ஒரு ஆண் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை உலமாக்கள் எங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறார்கள் வியாபாரம் செய்யக்கூடியதுல முதலாவது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தடை என்ன தெரியுமா வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அளவை நிறுவையில் யாரும் குறைபாடு செய்யக்கூடாது கண்ணியமானவர்களே எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு சரித்திரத்தையே ரபுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்களை அல்லா மதியன் என்ற ஊருக்கு நபியாக அனுப்பினார் ஒவ்வொரு நபிபார்களும் எப்படி தன்னுடைய அவர்கள் மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ இதே போன்ற ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு பாவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த பாவத்தையும் சேர்த்து தான் அந்த நபிமார்கள் ஒழிப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி தடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள் இவர்களுடைய கவும் ஹோமோ செக்ஷுவல் என்று சொல்லக்கூடிய அந்த சனப்பாலை அந்த சனப்பாலை உரிமை கொள்ளக்கூடிய அந்த விதத்திலே வந்தாங்க அது முசா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவருடைய கூட்டத்தில் இருந்த பிறாவும் அவரே அந்த பிறாவுனை ஒழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள் அது இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த விக்கிரகங்களை ஒழிப்பதற்காக வேண்டி வழங்கக்கூடிய அந்த சிலைகளை அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள் இதே போன்று கண்ணியமானவர்களே அது அவர்களை அல்லாஹு அனுப்பினது அவர்களுடைய கூட்டம் அளவை நிறுவை மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நிறுத்து கொடுத்தால் அதில் மோசடியாக இருந்தது அளந்து கொடுத்தால் அதில் மோசடியாக இருந்தது கண்ணியமானவர்களே இது யாரும் சின்ன ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது அது சாதாரண ஒரு சின்னரை கடையில் சாதாரண ஒரு பொருளை நிற்பதாக இருந்தாலும் அளப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவிலே தொன்கணக்கு நிறுத்து கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் அதுவும் அளவை நிர்வகித்தால் சாதாரண ஒரு பொருளை நிறுத்து கொடுப்பதாக இருந்தாலும் அதுவும் அளவை நிர்வகித்து சேரும் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அவருடைய கூட்டம் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள் அவர்கள் எச்சரித்தார்கள் ஆனால் அவருடைய கூட்டம் அவருடைய கௌம் அவர்கள் அல்லாவுடைய அதாவை நீங்கள் ஏனும் என்றால் கொண்டுவார்கள் என்று இஸ்லாம் அவர்களோடு போட்டி போட்டார்கள் கண்ணியமானவர்களே பெருமை எடுத்தார்கள் அல்லாஹ் அவருடைய இந்த சம்பவத்தை ஒரு ஆணிலே கிட்டத்தட்ட பத்து இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் மதிய என்ற ஊருக்கு அவருடைய சகோதரர் ஷுஐபை நாங்கள் அனுப்பினோம் நபியாக அனுப்பினோம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ولا تنقصوا المكيال والميزان ولا تبخسوا الناس أشياءهم ولا تحسوا في الأرض مفسدين சொன்னார்கள் ولا تنقصوا المكيال والميزان நீங்கள் அளவை நிறுவையில் நீங்கள் குறைபாடு செய்ய வேண்டாம் கண்ணியமானவர்களே அளந்து அளந்து கொடுப்பதாக இருந்தால் சரியாக கொடுங்கள் நிறுத்து கொடுப்பதாக இருந்தால் அதையும் நீங்கள் அழகாக நிறைவேற்றுங்கள் ஆகும் நீங்கள் மக்களுடைய ஹக்குகளிலே உரிமைகளில் நீங்கள் எந்த குறைபாடும் செய்ய வேண்டாம் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்பதை தன்னுடைய கூட்டத்துக்கு எச்சரித்தார்கள் ஆனாலும் கண்ணியமானவர்களே அவர்கள் பெருமை அடித்தார்கள் அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தான் என்றால் எவனுக்கும் சிரியாவுக்கும் இடையில் பெரும் வியாபாரிகளாக அவருடைய கூட்டம் இருந்தார்கள் இருந்தாலும் அல்லாவுடைய கோபம் அவருடைய வியாபாரத்திலே அவர்கள் செய்த மோசடி ஏமாற்றம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்த தந்தனை ஒரு ஆறு அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين அல்லா சொல்லுகிறார் நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை அவர்களுக்கு உண்டாக்கினோம் கொடுத்தோம் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே கச்சைகளை போன்று அப்படியே படுத்து கிடந்தார்கள் பயங்கரமான ஒரு சத்தத்தை கொடுத்து நாங்கள் அவர்களை அடித்தோம் என்பதை ரபுல் இஸ்ஸத் ஒரு குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே இது அவர்களுக்கு மட்டுமல்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உம்மத்துக்கு எங்களில் யாராவது அளவை நிறுவையில் மோசடி செய்வோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே நாங்களும் இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்ற பயம் எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் அடுத்ததாக கண்ணியமானவர்களே பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது கண்ணியமானவர்களே இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரம் இப்படி வியாபாரம் செய்வது கூடாது அந்த பொருள் உண்மையிலேயே அது இலங்கையில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு மேலால் அடிக்கக்கூடிய அந்த லேபல் ஒன்று மேடின் சைனாவாக அல்லது மேடின் ஜப்பானாக இருக்கும் என்று சொன்னால் இது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வதில் அடங்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே பயங்கரமான குற்றம் பாரபூரமான குற்றம் சொன்னார்கள் நபி அவர்கள் ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم சொன்னார்கள் நாளைய கேமத்துடைய நாளையிலே மூன்று நபர்கள் அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் சொன்னார்கள் அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது முதலாவது சொன்னார்கள் யாரு தெரியுமா தன்னுடைய ஆடைகளை கரண்டை கால்களுக்கு கீழால் உடுக்கக்கூடிய மனிதன் இவரோட அல்லா பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் சுத்தப்படுத்தவும் மாட்டான் இரண்டாவது சொன்னார்கள் அல் மன்னான் சொல்லி காட்டக்கூடியவன் நல்லதை செய்துவிட்டு உதவி செய்துவிட்டு பிறருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டக்கூடியவன் இவனுக்கும் அல்லா பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் சுத்தம் செய்யவும் மாட்டான் மூணாவது சொன்னார்கள் அல் முனப்பில் பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்கிறது இருக்கிறது கண்ணியமானவர்களே இவனோடும் அல்லாஹ் பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் இவனை சுத்தம் செய்யவும் மாட்டான் இவர்களுக்கு பயங்கர தண்டனை இருக்கிறது கண்ணியமானவர்களே ஒரு பொருளில் ஒரு குறை இருக்கிறது என்றால் அதனை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அதனால் எந்தொன்றும் குறைந்து போவது கிடையாது ஏன் கண்ணியமானவர்களே இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில ஒரு மென்டலிட்டி ஒரு சிந்தனை போடப்பட்டிருக்கிறது இஸ்லாம் சொல்ற விவகாரம் வியாபாரம் செய்யலா ஒரு பொருள் எங்களுக்கு இம்போர்ட் பண்ணலா ஒரு பொருள் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலா சரியற்படி போறோம்னு சொன்னா கஷ்டம் என்ற ஒரு ஒரு சிந்தனை எங்களோட உள்ளத்துக்கு போடப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இஸ்லாம் சொல்லக்கூடியது அழகான முறை இஸ்லாம் சொல்லக்கூடியது தெளிவானது இதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்களும் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் இது ஹலாலானதாக இது சுத்தமானதாக ஆகும் அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் வரகத்தும் உண்டாகும் கண்ணியமானவர்களே வழி தவறி மோசமான தவறான பாதைகளிலே யார் யார் சம்பாதிப்பார்களோ நேரங்களை செலவழிப்பார்களோ யார் யாரெல்லாம் உழைப்பு செய்வார்களோ கண்ணியமானவர்களே அந்த பணம் ஹராம் அது கூடாது அதன் மூலம் யார் யாரெல்லாம் உண்ணுகிறார்களோ குடிக்கிறார்களோ அவர்களுடைய அபாரத்துகள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கண்ணித்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரே அல்லாஹ் சுகானா இதே போல எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு சொன்னால் இன்றைக்கு லஞ்சம் கொடுக்கிறது சாதாரண ஒரு பழக்கமாக மாறிது இந்த எந்த அளவு பாரதூரம் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் لعن رسول الله صلى الله عليه وسلم الراشي والمرتشي லஞ்சம் கொடுக்க லஞ்சம் எடுக்க இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் இதில் ஈடுபட்டிருந்தால் இன்றிலிருந்தே இப்பையிலிருந்தே நாங்கள் தூபா செய்ய வேண்டும் அல்லா இடத்திலே பாவமதிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் பக்கம் மீற வேண்டும் கண்ணியமானவர்களே நாங்கள் செய்யக்கூடிய தொழில் இது எங்களுடைய வம்சத்தையே அழித்துவிடும் பாவத்தில் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே என்ன தான தர்மங்கள் செய்தாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படமா மாட்டாதே கண்ணியமானவர்களே இன்னொரு விடயம் தான் வியாபாரம் என்று பேசக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு வீடுகள் ஒன்று ஒன்றுக்கு மேல் நின்று இருக்கலாம் இரண்டு வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம் கடைகளை நாங்கள் வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே முக்கியமான ஒரு விஷயம் இதை நாங்கள் உள்ளத்திலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வீடுகளை நாங்கள் ரெண்டுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது கடைகளை வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது காணிகளை வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யாரு வாடகைக்கு கேட்டு வருகிறார்களோ அவர்களிடத்திலே கேட்க வேண்டும் நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் கண்ணியமானவர்களே வீட்டை கொடுக்கிறோம் வாடகைக்கு அவர்கள் அங்கே வாடகைக்கு தங்கியிருக்கிறார்கள் பரவாயில்லை கடைகளை கொடுக்கிறோம் வாடகைக்கு அங்கே ஹராபான செயல்கள் அதற்காக வேண்டி அந்த கலை பாவிக்கப்படும் என்று சொன்னால் இதுவும் ஹராம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் கண்ணியமானவர்களே வாடகைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நாங்கள் விசாரிக்க வேண்டும் இந்த இடத்தை நீங்கள் எதற்காக பாவிக்க போகிறீர்கள் கண்ணியமானவர்களே அது ஹராபான செயலுக்காக அல்லாவுடைய அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத செயலுக்காக அது பாதிக்கப்படும் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அந்த இடம் இடத்தை நாங்கள் கூலிக்கு கொடுக்கிறது இது பாவம் இது ஹராம் இதே போன்று ஒரு பொருளை நாங்க விற்கிறோம் கடையில விற்கக்கூடிய நேரத்துல வாங்கக்கூடியவரை ஒரு பாவத்துக்கு தான் வாங்குகிறார் என்று தெரிந்தால் அதையும் நாங்கள் விற்கிறது கூடாது கண்ணியமானவர்களே இவ்வளவு இஸ்லாம் எங்களை பாவத்தை விட்டும் தடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மனிதன் இந்த மனிதனுடைய அந்த சிந்தனை எப்படி எப்படியாவது நான் சம்பாதிப்போம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மென்டலிட்டி எப்படி சொல்லுவார்கள் வைட் பல மென்டலிட்டி குவிக் மணின்னு சொல்லுவார்கள் எப்படியாவது சுருக்கலா பணக்காரனாகும் எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும் அது எந்த வழியில வந்தாலும் பரவாயில்லை அது அராத்துல வந்தாலும் பரவாயில்லை கண்ணியமானவர்களே இப்படி எங்கட மென்டலிட்டி எங்களோட சிந்தனை இருக்கும்னு சொன்னால் கண்ணியமானவர்களே நாங்க மட்டும் பாதிக்கப்பட போறது அல்ல எங்களோட குழந்தைகள் எங்கட வம்சம் எங்கட குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும் கண்ணியமானவர்களே ஏன் அந்த பணத்திலிருந்து தான் வளரக்கூடியவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் கண்ணியமானவர்களே இதே போன்று எங்களுடைய கால நேரங்கள் எங்களுடைய சில சில விளையாட்டு சில பொழுதுபோக்குக்காக வேண்டி சூது விளையாடுகிறார்கள் கண்ணியமானவர்களே ஹராம் சுத்த ஹராம் அதற்கு செலவழிக்கப்படக்கூடிய நேரம் பணம் எல்லாம் சுத்த ஹராம் கண்ணியமானவர்கள் எவ்வளவு நேரங்கள் அதுவே வீணாகின்றது எவ்வளவு இஸ்ரோ செய்யறோம் கண்ணியமானவர்களே பள்ளிக்கு முன்னால் இருந்து ஆடுறாங்க முக்கியமான மதரசாக்களுக்கு முன்னால் இருந்து ஆடுறாங்க கண்ணியமானவர்களே அல்லாவுடைய ஒரு பயம் கிடையாது நாங்கள் நினைக்கிறோம் வியாபாரத்துக்கும் ஆகிரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நினைக்கிறோம் கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு வியாபாரத்தோடு ஆகிரத்துக்கு தொடர்பு இருக்கிறது சொன்னால் சொன்னார்கள் ரசூலே கரீம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் லா தௌசூலு கதமா அபதி யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பா நாளைய நாளையிலே நான்கு கேள்விகள் ஒரு அடியாரிடத்திலே கேட்கும் வரையில் அவன் அவனால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நாலு கேள்வியில் ஒன்றுதான் மின் சபகு இந்த பழத்தை இந்த சொத்தை இந்த செல்வத்தை நீ எப்படி சம்பாதித்தால் அதை நீ எப்படி செலவு செய்தாய் இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லாத வரையில் அந்த இடத்துக்கு அவனுக்கு நகர முடியாது ஒரு எட்டு கூட எட்டு எடுத்து வைக்க முடியாது என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கண்ணியமானவர்களே இதிலே உலமாக்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் நீ ஐர நீ எப்படி சம்பாதித்தாய் அதனை எப்படி செலவு செய்தாய் இந்த கேள்விக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சொன்னார்கள் ஹராதான முறையில் அதனை நாங்க சம்பாதிக்கிறது இந்த இந்த செயல்ல ஒரு மனிதர் ஈடுபடுவான் என்றா இதுவும் ஹரா அது தெளிவாகவே ஹரா இன்னொன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறாரே ஆனா செலவழிக்கிறது பூராவும் ஹராத்துக்கு இதுவும் ஹரா மூணாவது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அவருடைய அந்த சம்பாதிக்க அந்த செலவழிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களுடைய நேரத்திலே ஹதியாக்களுடைய நேரத்திலே செலவழிக்கக்கூடிய நேரத்திலே ரியா அவர்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செலவழிக்கிறார்களே இதுவும் கூடாது இதுவும் ஹராம் இதன் மூலமும் அவருக்கு பாவம் கிடைக்கும் என்பதை உலமாக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் கண்ணியமானவர்களே இவ்வளவு இஸ்லாம் தெளிவுபடுத்திருக்கிறது ஆக்கிரத்தோடு தொடர்பாக இருக்கிறது கண்ணியமானவர்களே ஏன் அல்லா இவ்வளவு தடைக்கு மத்தியிலே அல்லா இப்படி ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறானே கண்ணியமானவர்களே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இதை உள்ளத்தில் ஆழமாக இடுங்கள் சொன்னார்கள் நடிகவர்கள் யார் வியாபாரத்தில் அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அத்தாஜின் சதுக்குள் அமீன் தன்னுடைய வியாபாரத்தில் உண்மையாக நம்பிக்கையாக ஏமாற்றம் இல்லாமல் பொய் இல்லாமல் யாரு அழகாக நம்பிக்கையாக உண்மையோடு யார் வியாபாரம் செய்வார்களோ சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்லலாம் அழகிய செல்லம் அத்தாவின் சமூகல் அமீன் மகன் நபி ஈனோ சித்தியகீனோ அவர்கள் நாளைய தேவத்துடைய நாளையிலே நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கங்களோடு பெரும் அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் என்பதை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார் சொல்லு இவ்வளவு அந்தஸ்தையும் ஏன் அல்லா வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அந்த அந்தஸ்தையும் அடைய முடியும் அவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் கொடுக்கிறான் துன்யாவிலே சம்பாதிப்பது என்பது சின்ன விஷயம் அல்ல பல சோதனைகளுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவன் வியாபாரம் செய்ய வேண்டும் நப்சோடு போராட வேண்டும் அவன் தன்னுடைய பணத்தோடு போராட வேண்டும் சைத்தானோடு போராட வேண்டும் என்பதற்காக வேண்டும் தான் ரகுல் இஸ்லத் அல்லா அறிந்தவன் அவன் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹ் மகாகவத்தலா இந்த பெரும் ஒரு சந்தர்ப்பம் தான் நாங்கள் வியாபாரம் செய்வதே தொழில் செய்வது இதன் மூலம் நாங்கள் உறுதியாக எங்களுடைய உள்ளங்களிலே நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஹலாலான முறையில் நான் சம்பாதிப்பேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் கண்ணியமானவர்களே இலங்கைக்கு வரலாறு எடுத்து பாருங்கள் இந்த வியாபாரத்தை அறிமுகப்படுத்தினது எங்களுடைய முஸ்லீம்கள் கண்ணியமானவர்களே நம்பிக்கையோடு நாணத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் முன் உதாரணங்களாக தான் இன்று கூட அந்நியர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே அந்த அளவுக்கு இருந்த இந்த வியாபாரம் இன்றைக்கு நம்பிக்கை முஸ்லிம்களா நம்பிக்கை இல்லை என்று முன்னுக்கு முன்னால மூஞ்சிக்கு முன்னால சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆளாக்கு இருக்கிறது எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாவை பயந்து கொள்வோம் ஆத்திரம் ஒன்று இருக்கிறது மவுத் இருக்கிறது பின்னால் கேள்வி கணக்கொண்டிருக்கிறது என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே வியாபாரம் ஒரு விவாதத்தின் அடிப்படையில் நாங்கள் வியாபாரம் செய்வோம் கண்ணியமானவர்களே கடைசியாக சொல்லுகிறேன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய உள்ளத்திலே நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஏன் தெரியுமா வியாபாரம் செய்கிறேன் நான் ஏன் தெரியுமா தொழில் செய்கிறேன் நான் பெரிய ஆளாக மாறணும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கடையை வாங்கணும் காணியை வாங்கணும் பூமியை வாங்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும் கண்ணியமானவர்களே இதெல்லாம் பணம் வந்தா எல்லாம் செய்யறது தான் ஆனா எங்களுடைய உள்ளத்துல ஆகப்பெரிய ஒரு நீயத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்வோம் என்னண்டா நான் வியாபாரம் செய்யறது ஏன் தெரியுமா தொழில் செய்யறது ஏன் தெரியுமா நான் யார்கையும் கையேந்தாமல் வாழும் நான் யார்த்தையும் பிச்சை கேட்காம வாழும் நான் யார்த்தையும் யாத்தாம் கேட்காம வாழணும் அதுதான் கண்ணியம் அதுதான் கௌரவம் இதற்காக வேண்டித்தான் நான் வியாபாரம் செய்கிறேன் என்ற நீயத்தை உள்ளத்துல ஏற்படுத்தி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அது ரசூலுல்லா காட்டுகிற பிரகாரம் நாங்கள் வியாபாரம் செய்வோம் உண்டா அல்லாஹ் அதுல மறக்கத்தை உண்டாக்குவான் அல்லாஹ் அதுல செழிப்பு உண்டாக்குவான் நிம்மதி உண்டாக்குவான் சந்தோஷத்தை உண்டாக்குவான் ஆக கண்ணியமானவர்களே எந்த முறையில் வியாபாரம் செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைகளை நாங்கள் படித்து அந்த வியாபாரத்தை அழகாக செய்யக்கூடிய கூட்டத்திலே ரபுல்லாலம் அனைவரும் தருவானா யாவா என்னுடைய பாவனை மன்னிப்பாயா எங்களை பெற்றெடுத்து தாய்ந்தனுடைய பாவனை மன்னிப்பாயா முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முன்மையான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லா உலகத்தில் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து சம்பாதிக்கக்கூடிய அந்த ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு தருவாயா ஹராத்தை விட்டும் பாதுகாத்தல்வாயா ஹராமான செயல்களை விட்டும் பாதுகாத்தல்வாயா ஹராமான ஹராமான பொருள்களை விட்டு நீங்கள் இதை வருவாயா நாங்கள் பாவிக்கக்கூடிய பொருள்கள் ஹலாலதா ஹலாலானதாக இருக்க வேண்டும் ரஹ்மானே அல்லா ஹலாமானதை விட்டு எங்களை முற்று முழுதாக எங்களை வருவாயா இது ஆவின் ஏற்றுக்கொள்வாயா அமீன் அமீன்